தாளம் ஆதி அதல சீட நாராட அகிலமீறு மீதாட அபின காலி தானாட அவளோடு அன்று அதிரவி சிவாதாடும் விடையிலேறுவாராட பூத வேதாளம் அவையாட மதுரவாரி தானாட மலரில் வேதனாராட மறுவாரு நூறாட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ ஆடி வரவேனும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாலியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூரி அலை மோதும் உதடி மீதிரே சாயும் உலகமூடு சீர்பாதம் புவனமூர்த்தி மாமாயன் மருகோனே தாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உலகுமாட தேவர் பெருமாளே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவானு நூறாட மதியாட வானசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் முருகா மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் கந்தா மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் குமரா மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி